மாதிரி மகத்தான இருக்கு ஆனா அந்த ஆனா அந்த பொருளை பாருங்க எல்லாம் இந்த உடல்கள் எல்லாம் உடல் எல்லாம் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது சார ஆன்மா சிவத்தினை சார்ந்தக்கூடிய போது பக்குவகாலம் சார அமைய ஆன்மா சிவத்தினை சார்ந்தக்கூடிய பக்குவகாலம் அமைய இன்று ஆகும் இக்காலத்திலே ஆன்மாவோடு பொருந்துள்ளன இது எவ்வளவு உயர்ந்த விசேஷமான பொருள் உலக குரல் முதற் காரணம் அதுக்கு பிரகிருதி முதற் காரணம் அதுக்கு அசுத்தமாயை முதற் காரணம் அதுவே அந்த அசுத்தமாயே பரம முதற் காரணம் அப்ப சுத்தமாயை அது இருக்கும் மேலானது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இவை அனைத்தும் ஆன்மாவுக்கு ஏன் சேர்த்து சேர்ந்திருக்கின்றன ஆன்மாவோடு சேர்ந்திருக்கின்றன ஆன்மா சிவத்தினை சார்வதற்குரிய தத்துவகாலம் வருவதற்காக காலத்தில் சேர்ந்திருக்கின்றன என்று பொருள் சொன்னார்கள் சிவஞான சிவத்தை சார்ந்த போது இந்த உடலாம் நீங்க போகட்டும் என்ன அது வாசவம் தான் நீங்களும் வாசவம் தான் இப்போ ஏன் தாங்கள் அண்ணாக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்ற கேள்விக்கு கிருத்தனை காலம் முத்தி காலத்துல நீங்க இல்லையா சரி அந்த முத்தி காலம் எப்போ வரும் இந்த உடம்புகளை பெற்று சிவரியில் அந்த உயிர் வாழும்போது அந்த முத்தி காலம் வரும் அந்த சிவநெறி வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த சூழ சூக்குமை பரியர்களும் பிரகிருதியும் இல்லையா அசுத்தமாய் சுத்தமாய் திறமையாக கவர்ந்தார்கள் அப்படி இப்படி கோட்பாடு சைவ சமயத்திலே நாம் பார்த்தது உள்ளவரை நமக்கு பிறவிகள் தொடர்ந்து வரும் எப்ப நம்ம வினைகள் எல்லாம் நமக்கு நீங்கி போயிருக்கணவோ அப்ப பிறவி இருக்காது பிறவி கொடுப்பதற்குன்னா வினையின் அடிப்படையில் தான் பிறவி கொடுக்கணும் பல வினைகள் பல வினைகளை அனுபவித்துக்க அதுக்கு ஏற்ற ஆயுள் காலத்தோடு கூடிய பிறவி கொடுக்கணும் இந்த உயிர் அனுபவி அனுபவிப்பதற்கென்று எந்த சஞ்சித வினையும் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த பிறவிக்கு இந்த இந்த உயிர் அனுபவிப்பதற்கென்று எந்த சஞ்சித வினையும் இல்லை இந்த உயிருடைய சஞ்சித வினைகள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன அப்படின்னு ஒரு உயிருக்கு நிலங்கள் பகுதிக்கு எதை வைத்து கல்வி கொடுப்பது அதை அனுபவிப்பதற்கென்று எந்த சஞ்சீதனையும் இல்லை அப்போ அந்த உயிருக்கு கொடுக்க முடியுமா முடியாது அந்த நிலையில தான் உயிருக்கு ஒழுங்கப்படும் முத்தி கொடுக்கணும் வினை பாக்கி இருந்ததுன்னா எவ்வளவு வினை பாக்கி இருக்குது எவ்வளவு வினை கழிஞ்சு இருக்குது அந்த கணக்கு நமக்கு தெரியாது ஆனால் அது போல் அறிவு ஒரு அறிகுறி உண்டு எனக்கு பிறவி வேண்டாம் அதெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்னு அதுக்காக ஒரு பயிற்சி வச்சுக்கலாம் இப்பெல்லாம் ஏன் பார்ப்போம் ஆனால் பரிமாசக பெருமானை போல இத்தனை கோபோக வாழ்க்கையும் பதவி பெயர் புகழ் என்ன தலைக்க மன்னனை விட அதை எதிர்பாராமல் பட்டு வைக்காமல் பேர் ஒன்றே வேண்டும் இந்த நிலையில் இருந்து கொண்டு பாடுகின்றார் வேண்டிய செல்வம் வேண்டி மண்ணும் விண்ணும் ஏன் இவற்றையெல்லாம் அப்படின்னா பிறப்பு நான் பிற பிறப்பை வேண்டேன் அதனால அவற்றுக்கு காரணமான இவற்றையும் வேண்டேன் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு எந்த மாதிரி அமைச்சராக இருந்து கொண்டு அதே சமயத்தில் தென்னவன் பிரமராயன் மன்னனுக்கு இணையான செல்வாக்கில் இருந்து கொண்டு பெரும் புகழ் படைத்த அமைச்சர் பாண்டிய நாட்டை நிர்வாகம் செய்து பெருமான் தொழியே வேண்டும் அப்படிங்கிற ஆசை கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னா அதனுடைய வினைகளின் எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சு போச்சு அதான் அப்படிப்பட்ட சிலை அது ஒரு இருக்குது மற்றபடி பிறவி போகங்களில் இன்னும் வேறு இருக்குதுன்னா அப்போ வினைகள் நமக்கு நிறைய இருக்கின்றன ஆகவே வினைகள் இருக்கும் வரை விரைவி இருப்போம் வினை ஏதாவது இருக்குது தெரியாத யார் அப்பொழுது வேய் விரும்பி பெற்றார் வேண்டிய இலக்கத்திற்கு இலக்கியமாக வாழ்ந்தவர் இந்த பிறவியிலே தவத்தை நன்றாக செய்க செய்தால் நீங்கள் என்ன வேண்டினீர்களோ அது உங்களுக்கு கைவிட்டு சேரும் என்று புண்ணியவான்கள் அவ்வளவும் தவம் அவர்கள் வேண்டினார்கள் உடல் கை கொண்டு வருவார்கள் அப்ப அந்த திருக்குறள் நினைச்சுக்கோங்க வேண்டிய வேண்டியாங்க எழுதலாம் அதற்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு கணவர் அவருக்கு அஞ்சு அவரை விட்டு பிரிந்து போய் வேற ஊருக்கு போய் அவர் அந்த ஊருக்கு உறவினர்கள் அமையாக அழைத்து சென்ற போது கணவர் திருவடி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் பார்க்கின்றோம் துஷ்ட பேய்கள் என்பவை வேறு சிவகணங்களில் ஒன்றாகிய பேய் என்பது வேறு இந்த சீக்கிய செய்ய அவர்கள் அதையெல்லாம் விளக்கி இருக்கின்றார் பிறகு பேய் தொடர ஏழு வகை பிறகு துணிகள் தான் அதுல பேய் தொடரைய எதிரையாவது வந்த செக்ஷன் ஏழு அதை சேர்த்துக்கலாமா அப்படின்னு அப்படி கேட்க முடியாது பேய் கூட உடலே பெறாத நிலை கூட உடல் ஒன்று இருக்காதான் அது ஒரு பிறவிக்கு பிறவின்னு வரும் மணிவாச கல்லாயும் பாடியிருக்கிறாரே அது ஒரு பிறவிதாங்க அது பெரிய சாப வயத்தால் சூப்ப உணவோடு கல்லை சார்ந்து கிடத்தார் அந்த சாபம் நீங்கின பிறகு வேறு கூட உடல் போயிட்டு வந்து விடுவார்கள் சாபத்தால் கல்லை பட்டு போறா போட்டு கிடக்கின்ற ஒரு நிலை பேயாய் பேயாயும் தான் படிக்காரு பேய் ஏழு கழுவினவர் ஆகவே கல்லா மனிதராய் நாம இருக்கக்கூடாது கல்லாய் மனிதராய் இவாந்தக பெருமான் பாடியிருக்கின்றார் அழகிய திருச்சிற்றம்பளையார் ஏறெடுத்து எழுதியிருக்கின்றார் அதை போய் நாம இருக்கிறதா எங்கேயோ வளர்த்து கல்லாய் நடிக்காரியா நான் சுத்தமா சொல்றேன் ஆகவே ஏன்னா வேற விரதை சார்ந்திருந்தா ரெண்டு பாடம் இருக்குதா எது சிறந்ததை ஆராய்ச்சி பண்ணலாம் சில பிரதிகளில் கல்லாயின் இருக்கு சில பிரதிகளில் கல்லா மனிதராயின் இருக்கு அப்போ எது பொருத்தமானது அந்த ஆய்வு பண்ணலாம் ஆனா சோழி சான்றுகள் இல்லை வேற பாடத்துக்கு இல்லை அதனால சொல்றேன் ஆய்வு பண்ணுவதை தவறு இல்லை அப்படின்னு சொல்றது ஆகவே காரைக்கால் அம்மையார் அந்த சந்தர்ப்பத்திலே இனி கணவன் கண்ணோடு வாழப்போவதில் என்று தெரிந்தவுடன் பேய் வடிவம் சிவகான பேய் வடிவம் வேண்டி கேட்கின்றார் உடனே பெறுகின்றார் பேய் வடிவு அடி பேய் வடிவு அடியேனுக்கு பாங்கூர வேண்டும் உடனே கொடுத்துட்டார் எப்படி கனி கேட்ட போது கனியை உடனே கொடுத்தாரோ அது மாதிரி பேய் வடிவு கேட்ட போது உடனே கொடுத்தார் அப்ப அவருடைய தவ வடிவில் எப்படி இருப்பார் அப்ப முன்ன இல்லை ஆனா அவரே எவ்வளவு பணிவா சொல்றாரு கைலாயத்தை பாரதம் விதிக்காமல் செல்லும் வழியில் அவரை கண்ட மாந்தர்கள் அஞ்சினர் என்று வருகின்றது துஷ்ட பெயின் வைக்க பிறர் கண்ணுக்கு அந்த பெய்கள் புலப்பட மாட்டான் துஷ்ட பெய்கள் கண்ணுக்கு செய்ய மாட்டா சிவகனை பெய் மற்றும் பார்த்திருக்காங்க அதனால இது வேறு வகை என்று சிக்கை செய்ய அவர்கள் எழுதுகின்றார் துஷ்ட பெய்கள் சுக்கும் உடலோடு இருக்கும் ஏதாவது ஒரு தூள உடலை சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்ற வேகத்தில் இருப்பார்கள் இப்ப ஏதாவது ஒரு தூள உடலை பிடித்துக் கொண்டால் அதை பிடித்துக் கொண்டு தாம் செய்ய நினைத்த காரியங்களை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தில் இதெல்லாம் பேய் அடைதல் என்று சொல்வார் அதான் திருவெண்காட்டு பதிகத்தில் பேய் அடையா வேண்டியது என்ன என்று போல சொல்றார் பிறவாமல் திருக்குறள் இலக்கணம் என்றால் அதற்கு இலக்கியம் இந்த இடம் உங்களுக்கு தான் ஒரு பாட்டு இலக்கணம் அதுக்கு நான் வாழ்வு இலக்கியம் அந்த மாதிரி பங்குள்ள வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் நான் சுவாமிகிட்ட போய் சுவாமி எனக்கு பிறவாமை வேண்டும் அப்படின்னு ஒரு நாள் வேண்டினோடனே அந்த வார்த்தை கொடுத்துட மாட்டார் அவருக்கு தெரியும் சின்ன குழந்தை மாதிரி வாங்கிட்டு இருக்கிறான் சின்ன குழந்தைகள் அப்பா எங்க வழியா போன போனாலும் நானும் கூட தான் நடக்கும் இல்லையா ஏன்னா லைப்ரரிக்கு படிக்க போறேன்டா நானும் வருவேன் இதெல்லாம் அவனால இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது சரி வரான்னு கூட்டிட்டு போனோம்னா எல்லாரும் அமைதியா படிச்சுட்டு இருப்பாங்க அப்பாவும் படிச்சுட்டு இருப்பாரு இவன் பார்ப்பான் எல்லாரும் ஒருத்தோ தோலை எடுத்துட்டு பார்ப்பான் பார்த்துட்டு பார்த்தா ஒரே அமைதியா ஒரு கலகலப்பான சூழலையில இப்படி எல்லாரும் உங்களும் பார்த்துருக்காங்க மாறி மாறி நிறைய பார்த்துட்டு இருப்பான் போர் எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம் இதுக்கு தாண்டா வராதுன்னு சொன்னேன் அப்படின்னு அழைச்சிடுவார் உன்னை வீட்டை விட்டு நான் திரும்ப வர முடியுமா அதே மாதிரி வீடு வேறு வேணும்னா அறநீக்கமும் சிவப்பெயரும் பெறக்கூடிய பக்குவநிலை ஆன்மாவுக்கு எந்த அளவு இருக்கின்றது என்பது அந்த ஆன்மாவை விட சிவத்துக்கு நல்லா இருக்கு ஆகவே வீடு பெயர் வேண்டும் ஒரு ஆன்மா பக்குவம் இல்லாத கேட்டால் ஏதோ உலக துன்பம் கொடுக்க முடியாமல் கேட்கின்றான் புரிஞ்சுக்கணும் திருவிளையாடல் புராணத்தில் இந்திரன் அப்படி கேட்கின்றான் ஆனால் சுவாமி உனக்கு அதுக்கு இன்னும் பக்குவம் வர வேண்டியிருக்கிறது உனக்கு கொள்ளை மேல கொள்ளை இப்ப கேட்கிறேன் துன்பத்துக்கு அஞ்சு மட்டும் கேட்கக்கூடியது அல்ல இன்ப துன்பம் ரெண்டிலும் சமநோக்கு கொண்டு அந்த இருவினை ஒப்பு அடைந்து மலவறிவாக சத்தைவாதம் வந்து கேட்க வேண்டியது விடுவேன் ஆகவே வேண்டுங்கா வேண்டும் பிறவாமை அந்த பிறவாமை எப்ப கைகூடும்னா நேர பிறவாமையை வேண்டக்கூடாதான் வேண்டாமையே வேண்டணுமா சற்றில்லாத ஒரு தூய உள்ளத்தை எனக்கு பெருமான அருள வேண்டும் அடியேன் உள்ளத்தில் மேலும் மேலும் பற்றுகள் தோன்றாதவாறு பெருமான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டினால் பற்று இருந்தீங்கன்னா அந்த பிறப்பு இல்லை வள்ளுவ பேராசன் சொல்லுவார் பற்ற கண்ணே பிறப்பருக்கும் எப்படி பாருங்க வெளிப்படையா சொல்லிட்டார் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் பற்று விட்டால் ஏன்னா பற்று ஒரு பற்று இருந்தா அதை அனுபவிச்சாகணும் அதை அனுபவிக்கிறதுக்காக ஒரு பிறவி பிறந்து ஆகணும் பற்று இருந்தாங்கன்னா பிறவி இல்லை அப்ப பற்றில்லாத உள்ளத்தை அடையனுக்கு அருள வேண்டும் என்று நாம விண்ணப்பம் வைத்தால் நமக்கு திரவாமை வந்துவிடும் என்று வள்ளுவர் பேராதான் சொல்றார் சமய சாஸ்திரத்தை சொல்ல வள்ளுவரே சொல்லுகிறார் உலக பொதுமறை என்று நாம் உணர்ந்திருக்கிறோம் ஆனா இப்படி எல்லாம் உழைப்பாக இருக்கின்றன இவற்றையும் எடுத்து சொல்ல வேண்டும் அல்லவா வேண்டும் தான் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவர் அதாவது எனக்கு பற்றினால உள்ளவன் தான் எதையும் வேண்ட மாட்டோம் இந்த திருவருள் ஒன்றையே வேண்டும் வேண்டாமைன்னா உலக போகங்கள் இவற்றையும் வேண்டாமை உலக போகங்கள் வேண்டாம் என்ற ஒரு பக்குவம் வந்தால் அங்கு சிவபோகத்தை சுவாமி வழங்கியிருப்பார் அதைத்தான் இங்க வேண்டி வேண்டுகின்றார் இரவாமை வேண்டும் ஆனா பிறவாமை வேண்டும்னா உன்னிடம் சஞ்சித வினை எதுவும் இருக்கக்கூடாது உன்பால் சில சஞ்சித வினைகள் இருக்கின்றன அவற்றை நீ பிறந்து அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்தா அது சுவாமிக்கு தான் தெரியும் அதான் மீண்டும் பிறப்புண்டே அப்படிங்கிறார் என்றார் சுவாமி பிறவாமை வேண்டுங்கிறது அடியனுடைய மனமார்ந்த பிரார்த்தனை ஆனால் மீண்டும் பிறப்பதற்கு என்பார் வினைகள் இருக்குன்னு நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் எழுதி கொடுத்தீர்கள் நான் ஆகணும் அப்படி ஒரு பிரதி கிடைத்தால் அப்ப என்னுடைய வேண்டுதல் என்னன்னா என்றும் உன்னை மறவாமை வேண்டும் மறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே என்றும் உன்னை மறவாமை வேண்டும் இப்படி என்னால கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது ஒருவேளை பிறவாமை வேண்டும் கேட்கணும் நீங்க கேட்டுட்டு மீண்டும் பிறப்புண்டே அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னா அந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பா இருக்கணும் அப்படிங்கறத என் சிந்தனை போகும் அந்த சுவாமி முன்னாடி இருக்கிறார் அத முதல்ல முடிவு பண்ணிடுவோம் ஏதாவது அப்படி இப்படி பிறப்பு கொடுத்துட போற மீண்டும் பிறப்பு கொடுத்து என்னன்னா அது இந்த மாதிரி பிறப்பா இருக்கணும் சுவாமி இந்த நாட்டுல இந்த மாநகரத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல பிறக்கிற மாதிரி போகும் அந்த பிறவியிலே காரைக்காலர் தலையிடல பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் மீண்டும் பிறப்புண்டே அது இந்த மாதிரி பிறப்பா இருக்கணும்னு வேண்டலைய சுவாமிக்கே நேரில் வேண்டார் திருக்கோயில கூட இல்லை கைலாயத்துல நேரில் சென்று வேண்டியிருக்கிறார் மீண்டும் பிறப்பு இருந்தா அது ஒரு மனித பிறவியாக இருக்கணும்ங்கிற அளவு கூட வேலை அது கடையிடவே இல்லை அது அதை தடையிடுவது நாம யாரு நாயிற்கடையா நாயிலே நயந்திலேயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன்வசமே வைத்தியத்திற்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்பதற்கு இலக்கியமாக திகழ்கிறார் காரைக்காலையா அடுத்த பிறவி என்ன பிறவியா இருக்கும்னு கேட்கலாமா வேறுபட்ட ஒரு அடிமை திறம் பார்த்தது இந்த அடிமை திறத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி வினை இருக்கும் எப்படி அடுத்த பிறவி இருக்கும் அந்த பிறவியே இல்லை சாமி கொடுக்கவே இல்லை வீட்டில் பிறப்பு முடியாது அம்மையார் கேட்டுக்கலாம் சாமி மீண்டும் பிறக்க கொடுக்கலாம் மீண்டும் பிறக்க முடியாது உன்னை என்றும் மறவாமை வேண்டும் பாடக்கூடிய திருவாரா அந்த பெருமான் அந்த இரட்டை மணி மாலையர் அவர்களே பாடியுள்ளார்கள் அன்புலகிலே பெருமானை மறவாமல் வாழ்வதற்கு பெருமான் எதை தந்து விடுவார் பிறவாமை தந்து விடுவார் அதனாலதான் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை மறவாமல் வாழ்ந்து அதை கடைசி பிறவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் எனக்கு இருக்கார் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்று மறவாமை வேண்டும் இவர்கள் தான் எப்படி இந்த பெருநிலையை அடைந்தார்கள் என்றால் சிவபெருமான் திருவடியை வழிபட வழிபட வினைகள் எல்லாம் நீங்கும் எவ்வளவு சஞ்சித வினைகள் இருந்தாலும் பெருமான் திருவடியை நாள்தோறும் நியமமாக வழிபட்டு வருபவர்களுக்கு அந்த சஞ்சித வினைகள் எல்லாம் நீங்கும் வழிபாடு பல வகையில் இருக்கு திருக்கோயில் வழிபாடு திருமுறை ஓதுதல் நாள்தோறும் திருமுறையும் முடித்த அளவு பதிகங்களை ஓதுதல் இந்த மாதிரி சாத்திர சிந்தனைகளை செய்தல் அடியார்களோடு நட்பு வளர்த்துவர்கள் அவர்களுக்கு இயன்ற தொண்டுகளை செய்தல் குருமகா குருமுகாசன்னிதானங்களை வழிபட்டு வருதல் என்று இப்படி ஒன்றும் வகையெல்லாம் சிவபுண்ணியங்களை செய்து வந்தார் எவ்வளவு அதற்கெல்லாம் அதற்கேற்ற பிறகுகளெல்லாம் கொடுக்க மாட்டார் இந்த சிவபுண்ணிய நெறிக்கு வந்துட்டா மேலும் மேலும் இந்த சிவபுண்ணியங்களை நிறைய செய்வதற்கு வாய்ப்பான முறையில் தான் பிறவிகள் கொடுப்பார் சரியை நல்லா செஞ்சான்னா அடுத்த பிறவி கிரியை செய்வதற்கு ஏற்றவர்கள் அப்புறம் யோகம் புரிவதற்கு ஏற்றவர்கள் அப்புறம் ஞான நிலைக்கு உயர்வதற்கு உயர்வர்கள் அப்புறம் வீடு அந்த ஞான நிலைக்கு வந்தபோது எம்பெருமான் தாமே குருநாதராக மானுட சட்டை தாண்டி அனவாசனம் கிடந்தாருக்கும் அருளத்தை சிவத்திற்கும் அவர்களை போன்ற மற்ற தற்போர்களுக்கெல்லாம் மெய்கண்டாராக மானுட சட்டை தாங்கி வந்தது போல அப்படி அடையலாம் அந்த கிரியை மாட்டிடாமல் தன்னை விதை எப்படி முளைத்தாலோ அந்த சஞ்சய வினைகள் எல்லாம் மேற்கொண்டு விலையை தராத வண்ணம் சஞ்சய வினைகள் எல்லாம் ஒடுக்கி விடுவார் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொழுத்தாயன்றே இத்தனையும் செம்பரமோ ஐயா ஐயோடுமான் திருக்கருணை இருந்தவாறே அதான் உங்க அடியேனே அன்பாளாதாய் அலோக தீர்த்தனையில் ஆட்டிக் கொண்டார் செய்த பிள்ளைகள் அத்தனையும் கொடுத்தாங்க அத்தனையும் ஒழுக்கி விட்டாங்க இணை என் பிழை பொறுப்பானை பிழையலா அறிகிற பணிப்பானை ஆகையினாலே அப்படி சஞ்சிதர்களை எல்லாம் போக்கி முட்டிருந்து விடுவான் ஆகவே சிவ வழிபாடு என்ற ஒன்றுதான் வினைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் வேறு தெய்வங்களை வழிபடுதல் அது என்ன பிரச்சனை தரும் அதையும் நம்ம சாப்பிடணும் எந்த தெய்வ வழிபாடு என்று வந்தாலும் சுக வழிபாடு என்று வந்தாலும் அல்லது ஒருவர் வேறு சமயத்தை சார்ந்திருக்கின்றார் அது எந்த சமயமான சமயமான இருக்கட்டும் ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்திருக்கின்றார் ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுகின்றார் அந்த தெய்வ வழிபாடு வந்துவிட்டால் பல நல்ல அறங்கள் அங்க அங்கங்களா இருக்கும் எந்த தெய்வத்தை வழிபடுவோம் வழிபடுபவரிடமும் பல நல்ல அறங்கள் அங்கங்களாக இருக்கணும் அப்பதான் அந்த தெய்வ வழிபாடு பொருளுடையதாக இருக்கும் அந்த நல்ல அறங்கள் எல்லாம் அங்கங்கள் அந்த தெய்வ வழிபாடு அங்கி ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் உறவு சீலம் வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கிலா உறவு உறவா அது எல்லாரையும் முடியுமா அதான் அழுக்கிலா உறவுன்னு தேடிட்டாங்க தீய பழக்கங்களை குறந்து விடுறது அந்த அந்த மாதிரி குறவு எல்லாருக்கும் அவசியம் பற்றுகளை முற்ற துறத்தல் என்பது அதிகப்போ அண்ணாக்களுக்கு தான் முடியும் ஆனா எல்லாருக்கும் உடைய குறவு என்ன தீய வழக்கங்களை குறந்து விடுறது தீய வழக்கங்களை விட்டு விடுதல் ஒருவனுக்கு ஒரு தீய நெறிப்படி வாழ்ந்தது இதை அதனால அழுக்கிலா துறவு நிச்சயித்தார் வழக்கம் அன்போடு அச்சிவராகி இருக்கா அழகானார் இறங்குவான் பணி அகங்கள் இந்த நற்பண்புகள் நற்பண்புகள் இந்த ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் போன்ற நற்பண்புகளை வைத்துக் கொண்டு என்ன செய்யணும் மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போல் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா பாத வளர்ந்து அருள் சொல்லுள்ள தெய்வம் இஷ்ட தெய்வத்தை ஆனா மனம் பார்க்கும் காயம் மூன்றும் பொருந்த வணங்குவாயாக மனத்தால் ஒன்று நினைத்தல் வாக்கினால் ஒன்று பேசுது வீட்டில் யார் மேல கோவப்பட்டு வாக்கால் அவர்களை திட்டிக் கொண்டு கையால் பூ எடுத்து போட்டா மனம் பார்க்க காயம் மூன்று ஒன்று அந்த வழிபாடு செய்யும் அது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு என்னவன் வளர்கள்லாம் வழிபாட்டுக்கு உகந்தையோ போற்றி கையில் கொண்டதன் இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறமானார் முதல்வர சொன்னார் ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் தான் அதுக்கு எதிர்மறையான கோப தாபம் போன்ற கெட்ட வழக்கங்கள்லாம் நீக்கிடுறோம் நீங்கி நல்ல பண்புகளை மேற்கொண்டு ஒருவன் தன் இஷ்ட தெய்வத்தை ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபடுவான் என்றால் அவன் மேற்கொண்ட நல்ல பண்புகளுக்கு அவனுக்கு பலன் கொடுக்கணும் அவன் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுக்கலாம் அந்த தெய்வ வழிபாட்டுக்கு அவனுக்கு பலன் கொடுக்கணும் அந்த பலன் உனக்கு எப்படி கிடைக்குமா யாருக்கும் குணம் ஒரு தெய்வம் என்றும் செயற்கும் உண்மையாம் என்றே எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கின்ற முன்னை பழம்பொருளுக்கும் உன்னை பழம்பொருளாக இருக்கின்ற சிவபெருமான் இவன் தன் இஷ்ட தெய்வத்தை வணங்கினான் சிவபெருமானை வணங்கவில்லை பல நற்பண்புகளை மேற்கொண்டு சினம் முதலிய தீய கைவிட்டு பல நற்பண்புகளை மேற்கொண்டு யாரை வணங்கினான் நான் யாரை தெய்வம் நினைச்சானோ அவரை வணங்கினான் ஆனால் முன்னை பழம்புகளுக்கும் முன்னை பழம்புகளாக சிவபெருமானே அவன் வழிபட்ட அந்த தெய்வத்தின் இடமாக இருந்து அவன் வழிபாட்டுக்குரிய பயனை நல்குவார் அதுதான் அந்த விஷயம் ஒருவருக்கு ஒரு பேற்றை வழங்குதல் என்பது பதிப்பொருளால் தான் முடியும் பசுவால முடியாது பசு வழங்குதுன்னா அந்த பசுவிடமாக இருந்து கொண்டு பதிதான் வழங்குது அந்த பசு நாம தான் வழங்குறோம்னு நினைச்சா அந்த பசுவுக்கு வினை அப்படிதான் அது நினைக்கும் அது அதுக்கு வினையாகும் எங்கும் கையில் கொண்ட நிச்சயித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யாருக்கும் யாருக்கும் உணவு தெய்வம் எல்லா தெய்வத்துக்கும் உட்பட்ட உன்னை பலவர்களுக்கும் உன்னை பொருளாக சிவ சிவபர பொருள் அச்செயற்க முன்னிலையாம் என்று அங்கு எழுந்தொழி வந்து தான் வந்து காட்சி கொடுக்க மாட்டார் அவன் யார தெய்வமா நினைச்சாலும் அவனே நினைக்கட்டும் பாத்தியா நீ அவர் தெய்வமா நினைச்ச நான் தான் வளர்க்கிறேன் பாரு அப்படிலாம் காட்டுவாங்க அப்படிலாம் காட்டணும் அவருக்கு என்ன அவசியம் அவன் எந்த தெய்வத்தை வழிபட்டானோ அந்த தெய்வத்தினிடமாக இருந்து அவனுக்கு பலன் கொடுப்பான் அந்த தெய்வத்தினிடமாக இருந்து என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பான் அந்த தெய்வத்தினிடமாக இருந்து கொண்டு ஞானத்தையும் ஈடுபற்றி தர முடியாது அதை சுவாமி தானாக தான் கொடுப்பார் ஞானாசிரியிடம் இருந்து கொடுப்பார் அல்லது ஞான ஞானசம்பந்தருக்கு வந்தது போல தம்முடைய கடத்த திருமேனி தாழ்கடையும் வெண்மதியும் முட்பன்களும் காலகண்டமும் ஊமையோர் பாகமுமாக ரிஷபவாகனத்தில் எழுந்துள்ளி தம்முடைய கடத்த திருமேனியோடு வந்து அருள் தருவார் அல்லது ஞானாசிரியராக வந்து அருள் தருவார் மற்ற தெய்வங்களிடமாக இருந்து ஞானத்தையோ திருவருள் ஞானத்தையோ பெற்று வரமாட்டார் அந்த தெய்வம் அந்த தெய்வத்திடமாக இருந்து கொண்டு என்ன பெயர் வழங்க முடியுமோ அதை வழங்குவார் ஒருவரை வழிபட்டால் இன்னொருவர் வந்து அருள் செய்கிறார் இது எப்படியா போதும் அப்படின்னா தமிழ் செல்வது அப்போ சொன்னார் தம்பி நம்ம மரியாதை விட்டு எத்தனையோ பேரை வணங்குறோம் இல்லையா பெரியோருக்கு அம்மா அப்பாவை வணங்குறோம் ஆசிரியர் ஸ்தானத்தில் உள்ளவரை வணங்குறோம் பெரிய பல பெரியோர்களை வணங்குறோம் பசுவை வணங்குகின்றோம் இப்படியெல்லாம் இந்த வழிபாடு செய்கிறோமே இந்த வழிபாடுதான் புண்ணியம் எதிர்த்து பலன் பலன் தரப்படும் பெரியோரை வணங்குறோம் பெற்றோரை வணங்குறோம் பசுவை வணங்குறோம் இந்த பெரியோர் பெற்றோர் பசு இவர்களா வந்து நமக்கு மறுமையில பலன் தருவார்கள் பாருங்க இவர்கள் பெரியோரை வணங்கியதற்கும் பெற்றோரை வணங்கியதற்கும் பசுவை வணங்கியிருக்கும் புண்ணியத்தை யார் கொடுப்பார்கள் கௌரவமாக தான் கொடுக்கணும் இறைவன் தான் கொடுக்கணும் அது மாதிரிதான் தேவ வர்க்கத்தில் உள்ள ஏழாவது பிறவியாகிய தேவர்கள் என்ற பிறவியிலுள்ள அந்த தெய்வங்களை யாராவது வணங்கினார் எப்படி உலகத்திலே மானிட பிறவியிலே பெரியோர்களை வணங்கினார் அது மாதிரி விலங்கு பிறவியிலே பசுவை வணங்கினார் அந்த பலனை எப்படி பெருமானே கொடுப்பானோ அது போல தேவர்களை வழிபட்ட பலனையும் பெருமானே கொடுப்பான் ஏன் அந்த தேவர்கள் கொடுக்க மாட்டார்களோ அப்படின்னா அந்த தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் நேர்வினையும் செய்யும் அதனால் மாதவர் பாகனாலே வருவது தெய்வத்தினாலும் ദൈവത്തിനാണ് നടക്കുക தெய்வம் போட்டு அத்தெய்வம் ஆகி அங்கே மாதவ பாகனால்தான் வருவர் ஏன் மற்ற தெய்வங்கள் அவர்களே போக மாட்டார்களா மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் வேதனைன்னா அனுபவம் அவ்வளவுதான் துன்பமும் மட்டுமில்ல இன்பம் துன்பம் ரெண்டுத்துக்கும் பொதுவான பெயர் மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும் மேல்வினையும் செய்யும் ஆதலால் இவை இல்லாதான் வினை செய்தல் இறத்தல் இறத்தல் இவையெல்லாம் இல்லாத பதிப்பொருள் தான் வழிபாட்டிற்கான பலனை தர முடியும் ஆகவே ஓர் உண்மை உறுதியாகிவிட்டது என்னவென்றால் யாரை எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் பலன் கொடுப்பது சிவபெருமான் உறுதியாக உறுதியாகிவிட்டது இப்போ சிலர் சொல்கிறார்கள் ஐயா எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சிவபெருமான பலன் கொடுக்கிறார் ஆனா பல தெய்வங்களை அதையெல்லாம் நீங்க பசுபுண்ணியம்னு சொல்லக்கூடாது பசுபுண்ணியம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சிவம் தானே புண்ணியம் பலன் கொடுக்க போறாரு ஏன்னா அந்த ஒரு தெய்வ கோட்பாடு வருவது என்பது அரிதாக இருக்கின்றது திருவாசலம் தேவாரணம் சொல்லியிருக்கோம் ஒரு தெய்வ கோட்பாடு என்பது வருது கொஞ்சம் அரிதுதான் வந்துட்டா உறுதியா இருக்கு அப்போ இந்த இதை ரொம்ப ஒரு வாய்ப்பா வைத்து சொல்கிறார் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சிவபெருமானனையா பிறந்துட போறாரு அப்ப நான் எந்த தெய்வத்தினாலும் வழிபடுவேன் ஒரு மணி அதனால இந்த பசுமுனியும் சொல்லாதீங்க சிவமுனியம் என்றே சொல்ல வேண்டும் இந்த கருத்தை அன்றே ஆய்வு தெரிந்து கொண்டார் சிவஞான சுவாமிகள் மாவாடியத்தில் இந்த கருத்து ஆராய்ந்து விளக்கப்படுகின்றது ஒரு புண்ணியம் பசு புண்ணியமா அல்லது சிவ புண்ணியமா என்பது அந்த புண்ணியத்தை செய்கின்றவனுடைய மன கருத்தை பொறுத்தது அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொள்கின்ற தெய்வத்தை பொறுத்தது அல்ல அந்த புண்ணியத்தை செய்கின்றவனுடைய உள்ள கருத்தை பொறுத்தது அந்த உள்ள கருத்தை பொறுத்தது சிவபெருமா அல்லது பச புண்ணியமா அல்லது சிவ புண்ணியமா என்று முடிவெடுக்கிறார் ஒரு தெய்வத்தை இந்த தெய்வமே பரம்பொருள் என்று கருதி அவன் வழிபட்டால் அந்த வழிபாடு பசுபுண்ணியம் தான் சிவபெருமானை தவிர்த்து மற்ற தெய்வங்கள் சிவபெருமான் அம்பாள் அவருடைய தாதானிய சக்தி அதையும் சொல்ல வேண்டியது சிவபெருமானுடைய வேறு வேறு வடிவங்களை சிறு தெய்வங்கள் என்று நினைத்துவிடக் கூடாது அம்பாள் அவருடைய தாதானிய சக்தி விநாயகர் முருகன் வீரபத்திரன் வைரவர்மன் கௌரமாட்டான் மற்ற மற்றபடி இந்திரன் பிரம்மன் திருமால் போன்றவரை அவர்கள் ஒவ்வொருவரை இவர்கள் முழுவதற் கடவுள் என்று நினைத்து வழிபட்டால் அந்த வழிபாடு பசு புண்ணியம் அதற்கு ஞான முக்திகள் கிடைக்காது பிறவிதான் கிடைக்கும் ஏன்னா வழிபவனுடைய வழிபடுபவனுடைய கருத்தை வைத்துத்தான் பசு புண்ணியமா பசுவை பது என்று இவன் கருதிவிட்டால் இவன் செய்யற புண்ணியம் வச புண்ணியம் தான் இவர் சிவபெருமானுடைய திருவுருளை பெற்றவர் பெற்ற ஆன்மா இவருடைய புண்ணியத்தினால் இவர் உயர்ந்த சாதத்தில் இருக்கிறார் இவருக்கு என் மரியாதையை நான் செலுத்துகின்றேன் என்று சொல்லி மரியாதையோடு வணங்கினால் அது வந்து பசுமியம் ஆகாது இவருக்கும் உயிர் பொருளா இருக்கின்ற பெருமானை இவரிடத்திலே வணங்குகின்றேன் வணங்கினா அப்போ அது சிவபுண்ணியமாகும் இவருக்கும் உயிர் ஒரு சந்தர்ப்ப சூழல் வேறொரு தெய்வத்தை வணங்குகிறோம் இந்த தெய்வத்தின் உயிர்ப்புரியாக இருந்து இந்த தெய்வத்தையே வாழ்விக்கின்ற சிவபெருமானே என்று சொல்லி வணங்கினார் அந்த வணக்கம் என்ன ஆயிரும் சிவபுண்ணியமாகிவிடும் பரிபுண்ணியமாகிவிடும் அந்த தெய்வத்தையே பரம்பொருள் என்று வணங்கினார் அது பசுபுண்ணியம் இல்லையா அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் சொன்னார் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வழங்கும் அந்த தெய்வத்தின் இடமாக இருந்து படம் கொடுப்போர் சிவபெருமானே சிவபெருமான் தானே சிவபெருமானை வழிபடுவதையே மாண்பான அறமாகும் சித்தியார் காண்பவன் சிவனே ஆனார் காண்பவன்னா வழிபாட்டுக்கு பலனை தருபவன் காண்பவன் சிவனே ஆனால் அவன் அடிக்கு அன்பு செய்கை மாண்பரம் அவன் அடிக்குன்னா அவன் திருவடி அவன் திருவடிக்கு அன்பு செய்தனே மாண்பான அறமாகும் ஒருவன் வேண்டாத பாவங்களை செய்கின்றான் இன்னொருவன் நல்ல புண்ணியங்களை செய்தே பழகப்பட்டவன் அப்ப இவன் அவனை பார்த்து என்ன சொல்லுவான் வீண் வேலைகள் செய்துட்டு எது இல்லையா இங்க கோயிலுக்கு போனோம்னா வெளியே போய் இடப்பக்கமா இருந்ததுன்னா நேரம் போயிடும் இல்லையா அங்க போவேன் அங்கே அங்க போவேன் அப்படி இப்படி வருவேன் தேவையில்லாம சுற்றி இருக்கீங்களா இங்கதானே இருக்கு போயிருப்பான் ஈடுபேற அடைய வேண்டும் என்றால் சிவமுனியங்களை செய்து வீடுபேறு எளிதாக அடையலாம் நல்ல பிறவை பிறக்க வேண்டும் என்றால் புண்ணியங்களை செய்தால் நல்ல பிறவி கிடைக்கும் பாவங்களை செய்தால் அந்த பாவங்களுக்கு ஏற்றபடி தாழ்ந்த பிறவிகளே வந்து கொண்டிருக்கும் அப்புறம் அந்த தாழ்ந்த பிறவிகளை பிறந்து அதுல பல துன்பங்களை அனுபவிச்சு ஆகா இப்படி ஆகிவிட்டே அப்படின்னு இப்படி ஆகிவிட்டதேன்னு சொல்லி வருந்தி அதுக்கப்புறம் புண்ணியங்களை செய்து நல்ல பிறவிக்கு வருவது இங்க இருக்கிற கோயிலுக்கு எங்கெல்லாமோ சுத்தி போவதுமா அப்போ அந்த வீண் செயல் தான் சொல்லுவோம் வீணா சுத்தலாம் எடுத்துருவான் இந்த நிலையில தான் இருக்கு அந்த சந்ததியில தான் நம்ம இருக்கிறோம் இதுக்கு எங்கெல்லாமோ சுத்தலாம் சொல்ற மாதிரி பாவம் செய்வனை பார்த்து புண்ணிய ஜீவன் என்னன்னு சொல்லுவான் புண்ணியங்களை செய்து உயர்ந்த பிறவி பெறுவதற்கு வழி இருக்கும் போது வீணா என்ன செய்யலாம் பாவங்களை செய்து தாழ்ந்த பிறவிக்கு போறான்னு புண்ணியம் செய்வான்னு சொல்லுவாங்கல்ல அதே போல சிவபுண்ணியங்களை வலியுறுத்துகின்ற அருளஞ்சி சிவம் சிவபுண்ணியம் செய்து வீடு வருவதற்கு எளிதான வழி இருக்கும் போது சிவபெருமான் திருவடியை மறந்து அந்த புண்ணியங்களை செய்து அதன் மூலம் அதை பச புண்ணியமாக்கி மீண்டும் மீண்டும் பிறவிக்க செல்கின்றீர்களே இது வீண் வேலை அல்லவா என்று சொல்கிறார் அரண்தன் பாதம் மறந்து செய் எல்லாம் வீண் செயல் அவர் சொல்றத கவனிக்கணும் அறங்கள் எல்லாம் வீண் செயல் அறங்களை எப்படியா வீண் செயல் சொல்லலாம் தாங்க முடியலையே பாவங்களை வீண் செய்யன்னு சொல்றான் அகங்களை வீண் செய்யன்னு சொல்ற அதுக்கு முன்னாடி இது சொல்லித்தான் அதை பார்க்கணும் அரண்டன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் அவருடைய திருவடியை மறந்து அதை நினைக்காமல் செய்யப்படுகின்ற அறங்கள் எல்லாம் அது அறமாகவே இருந்தாலும் அது எத்தனை எத்தனையோ பேருக்கு பயன்கள் எல்லாம் விளைவித்தாலும் அறந்தது பயனை விளைவிக்கும்ல தான செய்வதற்கு எத்தனையோ பேர் அல்லவா ஒருவருக்கு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஒருவருக்கு கல்விக்காக கல்விக்காகவே நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஒருவருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் தானவர்கள் நிறைய செய்யலாம் இது அரண்களால் எத்தனையோ பேர் பயனடைவார்கள் அதை வைத்துக் கொண்டே அந்த அறத்தை நாம வந்து போற்றதான் செய்வோம் குறைச்சே சொல்ல மாட்டோம் ஆனால் உண்மை ஞான நோக்கில் சைவ நோக்கில் உண்மையாக சைவ சித்தாந்த நோக்கில் இருக்குவாங்க அதுதான் உண்மை ஞான நோக்கு உண்மையான நோக்கில் பார்க்கும்போது அரணுடைய திருவடியை மறந்து செய்யப்படுகின்ற அறங்கள் அது எத்துணை வெறும் பயனை விளைவித்தாலும் அது வீண் செயல் ஏனென்றால் அது அந்த அந்த அறத்தை செய்வதற்கு அந்த அறம் பிறவியை தான் கொடுக்கவே முடிய நல்ல பிறவியை கொடுக்கும் அதுதான் விஷயம் தேவலோக பிறவியை கூட கொடுக்கலாம் ஆனா அதுவும் நிறையில்லாததுதான் எத்துணை நல்ல பிறவி வந்தாலும் அதுவும் நிறையில்லாததுதான் மீண்டும் நல்ல பிறவியை பெறுவதற்கு கிடைப்பதற்கு எந்த மாதிரி செய்யணும் தர்மத்தை செய்யணும் பசிச்சது மத்தியானம் சாப்பிட்டோம் நேரம் ஓடிட்டு இருக்கு அடுத்த பசி வந்துட்டு பாருங்க பசியும் எப்படி சாப்பிடணும் பசிப்பவனுக்கு சாப்பிட்ட உணவு அடுத்து பசி வரும் வரை கொஞ்ச நேரம் அதை அடக்கி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அத மாதிரி இந்த பசுண்ணியங்கள் எல்லாம் ஒரு போகத்தை தந்து அந்த புண்ணிய காலம் வரை அந்த போகத்தில் வச்சிருக்கோம் அப்புறம் அந்த போகம் அந்த வாழ்க்கை எல்லாம் நிறையின்றி கழியும் வேற வினைகள் எப்படி இருக்கின்றனவோ அதற்கு ஏற்ப விரும்பினா அது வரும் சிவபுண்ணியம் செய்தால் வேறு வினைகள் எப்படி இருந்தாலும் சிவபுண்ணியத்துக்கு ஏற்ப சாதவம் சாமீபம் போன்ற பேர்கள் அன்னைக்கு சொன்ன இல்லையா அவைதான் கிடைக்கும் வேறு வினைகள்லாம் ஞான நிலையில சுவாமி குருவா வந்து அந்த வேறு வினைகள் எத்தனை கோடி இருந்தாலும் அத்தனையும் வருத்த வித்து போல ஒடுக்கி விடுவான் அந்த சிவபுண்ணியத்தினால்தான் கிடைக்கக்கூடிய பேர் எல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் பொழுது எப்படி ஒரு புண்ணியம் செய்யவன் புண்ணியம் செய்யறதுக்கு இப்படி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் போது உனக்கு கொடுத்த பொருளிடம் நாலு நல்ல சொல்லலாமே அடுத்தவர்கள் சரீரத்தால முடிஞ்சு கொண்டு செய்யலாமே இப்படி எல்லாம் புண்ணியம் செய்ய வெளியிருக்கும் போது நீ பாவம் செய்யலையே இது பல தாழ்ந்த பிறகுகளை உன்னை சுற்ற வைத்து அப்புறம் நீ மேல வர்றதுக்கே ரொம்ப தாரமாயிருவேன் வீண் செய்ய செய்யறேன்னு அவன் சொல்ற மாதிரி பாவம் செய்யறவனை பார்த்து புண்ணியம் செய்வன் சொன்ன மாதிரி புண்ணியம் செய்வனை பார்த்து சிவ புண்ணியத்தை வலியுறுத்தும் அருள் சிவன் சொல்றாரு சிவபுண்ணியம் செய்து நிலையான வேடு கொள்வதற்கு வாய்ப்பு இந்த பிறவியில இருக்கும்போது அதை விட்டுவிட்டு அரணாவது ஒன்றாவதுன்னு அவனுடைய பாதத்தை நினைக்காமல் தான் செய்கிறேன் சொல்லி எவ்வளவுதான் புண்ணியம் செய்தாலும் அது வீண் செயல் ஏன்னா பிறவியில் தான் அது குடல வைக்கும் வீண் செயல் அரந்தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் ஒன்று வாக்கில்லாம் திருவடியை மறந்து செய்த அறங்கள் ஒன்று வாக்கில்லாமல் அத்தனை மீன் செய்தார் அறந்தன் பாதம் மறந்து செய்ய அறங்கள் எல்லாம் வீண் செயல் வீண் செயல்னா தாழ்ந்து வரவேன்னு அர்த்தம் இல்ல வீடு வெற்றை நோக்கும் போது பிறவியே வீண் நல்ல பிறவிகளை நோக்கும் போது காண்டு பிறவிக்கு போது வீண் வேலை வீடு வேலை ஒண்ணு காத்திருக்கும் போது என்னதான் நல்ல பிறவி ஆகும் பிறவிக்குள் நுழைவதே வீண் வேலை அடுத்த பிறவியில் எந்த மாதிரி வினை செய்யக்கூடிய சூழ்நிலை வருமோ அந்த வினை எந்த பிறவியில போய் தள்ளிவிடுமோ எவ்வளவு ரிஸ்கானது வாழ்க்கையில நமக்கு பல்வேறு அனுபவங்களுக்கு வாய்ப்புள்ள ஒரு ஒரு சூழல் வந்தா இது ரிஸ்கான சூழல் இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாங்கிறோம் ஆனா பிறவியின் ரிஸ்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு ஒரு பிறவியினை செய்யக்கூடிய வினைகளில் எந்த வினை எந்த மாதிரி பிறவி என்பதும் தெரியாது ஏன்னா மனத்தை முன்னிறுத்துகிறோம் திருவருளை முன்னிறுத்தாமல் மனத்தினை முன்னிறுத்தினால் மறுமையை பற்றி அறிய விடாமல் இம்மை போகத்துக்கே நம்ம இருக்கோம் மாட்டினே மனத்தை முன்னே மறுமையை உணர மாட்டேன் அப்பர் பெருமானார் மனத்தை முன்னால மாட்டேன் உதர வேண்டிய உதய மாற்றமாக அது மன இணையோ இருக்கும் போது பல விதிகளை செய்ய வைக்கிறது மறுபடி மறுபடியும் எனக்கு எப்படி வருமோ தெரியாது அப்படின்னு சொல்லி நான்லாம் ஓதி உயிரிழக்காக அப்படி பாடினார் அவர் இல்லை அப்படியா இல்லையா சங்கரனுடைய திருவடியை குடிக்கணும் என்ன என் குணத்து உழவுமேன்னு சொல்லியிருக்கிறார் அவருடைய சுரமும் வேற அவர் முத்தி அடைந்தவர் நாமெல்லாம் ஓதி உயர்வுக்கு அப்படி பாடிக்கிறார் வாட்டினே மனத்தை முன்னே மறுமையை உணரமாட்டேன் ஆகவே பாவம் செய்து அந்த பிறவியை எடுப்பது வந்து அது வீண் செயல் உன்னியது நல்ல பிறவி இருக்கலாம் ஆனால் நிறைத்த வீடு வேறு என்ற பயன் இருக்கும் போது அதற்கு எளிதான வழியும் இருக்கும் போது இல்லையா யாவருக்குமான இறைவர் போல் பற்றிருக்கிறார் புண்ணியம் செய்வார்கள் பூவுண்டு நீர் ஊட்டுகிறார் அப்படி எளிதான மார்க்கம் இருக்கும் போது அரணை வேண்டுமென்ற அரணை நினைக்காமல் அறந்தை செய்தார் இறகுகளில் தான் அரண் தன் வாதம் செய்ய அரங்கரெல்லாம் வீண் செயல் என்பதை ஒரு பெரிய பொன்மொழி மாதிரி நம்ம உணர்த்தப்பட வேண்டும் இந்தியா பாக்கியம் அடுத்து இந்த வினைகளுடைய ஒரு விசேட தன்மையை சொல்கின்றார் அதை சொல்லி நாம் எழுதிய ஒரு செயல் புண்ணியமா பாவமா அது புண்ணியத்திலேயே அது பச புண்ணியமா அல்லது சிவ புண்ணியமா என்பதையெல்லாம் சிவபெருமான் தான் முடிவு செய்கின்றார் நம்ம உள்ள கருத்தை நமக்கு விதிக்கப்பட்ட விதி பயனை நம்ம முயற்சி மூலமா போய் அடையணும் அந்த முயற்சியாகிய செயல் அந்த விதி பயனாகிய அனுபவத்தை தருகிறது செயல் வகையா முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சு அந்த பயனை அடையணும் அப்ப செயல் வகையால் இருக்கிறது விதிக்கப்பட்ட பயனுங்கிறது கருத்து வகையால் இந்த முயற்சியை நான் செய்தேன் என்ற கருத்து வகையால் அது ஆகாமிய வினையாகும் அது பார்த்தோம் இல்லையா நம்ம முயற்சி இரண்டு விளைவுகளை ஏற்படுத்துவதுன்னு கொடுத்துருப்பீங்க நம்ம முயற்சி இரண்டு விளைவுகளை ஏற்படுத்துகின்றது ஒன்று செயல் வகையால் மற்றொன்று கருத்து வகையால் அந்த வார்த்தை சேர்த்துக்கொள்ள அதுக்காக தான் போகணும் நான் செய்யற முயற்சி செயல் வகையால் எதை ஏற்படுத்துது விதிக்கப்பட்ட பயனை திருவண்ணூருக்கு வந்து இதை பணி செய்ய வேண்டும் என்று அடியனுக்கு உத்தரவாகின்றது அப்ப நான் ஏதோ புறப்பட்டு இந்த வாரேன் இது முயற்சி இந்த முயற்சி செயல் வகையாக எங்க நான் இன்னைக்கு இதெல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு எனக்கு விதிக்கப்பட்டிருந்ததெல்லாம் நான் சிந்திச்சேன் உண்மையிலே அதை உணர்றேன் நான் குறிப்பிட்டது வேற மாதிரி காலையில மத்தியானம் தான் பொறிக்கப்படி போயிருந்தது காலையில ஒன்றை சொல்லும் போது வேறொன்று அந்த சமயத்தை தோன்றியது எல்லாமே சைவ சித்தாந்த செய்திகள் தான் சைவ சித்தாந்தத்தை விட நம்ம ஆகவில்லை ஆனால் ஒரு செய்தியை சொல்லும் போது அந்த நேரத்தில் பெருமான் ஒன்றை உணர்த்தும் போது அதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது நல்ல செய்தியா இருக்கிறது அப்ப என்னென்னலாம் சொல்லணும்னு விதிக்கப்பட்டதோ அதை தான் சொல்ல முடியும் அப்ப அதை சொல்லணும்னு சொல்லி நான் முயற்சி செய்து அங்கிருந்து இங்கு வந்து இங்கும் தங்கியிருந்து இருக்கிறது புறப்பட்டு வந்து நீங்களும் தங்கியிருக்கிறது புறப்பட்டு வந்து இந்த முயற்சி வந்து இன்னைக்கு இதை இதெல்லாம் அறியணும் என்று விதிக்கப்பட்ட அந்த விதிப்பயனை நமக்கு சேர்க்கிறது செயல் வகையா இந்த முயற்சி விதிப்பயனை சேர்க்கிறது உண்மை விளக்க அறிவை நீங்கள் பெற வேண்டும் நானும் பெற வேண்டும் அது மாதிரி மானியை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இறைவனை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விதிக்கப்பட்டது அது அந்த பயனை நாம் பெற்று பெற்றுட்டு இன்னே ஆதீன மூலமாகவும் குடியில் மூலமாகவும் திருவருள் அந்த வாய்ப்பை நமக்கு விதித்த பயனை அடையுமாறு செய்கிறது அப்போ அந்த நம்ம செய்கின்ற முயற்சி செய்ய வகையால் நமக்கு அந்த பயனை தருகின்றது இல்லையா இந்த செயலை நான் செய்கிறேன் என்ற கருத்தோடு நான் செய்தார் இது எனக்கு ஆகாமியமாகி மறுபடியும் ஒரு பிறவி இல்லையா நல்ல செயல் தான் சாஸ்திர சிந்தனை தான் தெய்வ சித்தாந்த சிந்தனை தான் ஆனா இந்த சிந்தனையை நான் செய்கிறேன் அப்படின்னு நான் செய்யும் போது என்ன ஆகும் அது எனக்கு மறுபடி கருத்து வகையால் மறுபடிகிறது உனக்கு அவன் நல்லா படிச்சு என்ன சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதி கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஊழ் விதிக்கப்பட்டுள்ளது அப்ப அதற்கான பாடங்களை அவன் படிக்கின்றான் பிரிலிமினரி எழுதுறான் மெயின் எழுதுறான் ஸ்பெஷாலிட்டி டெஸ்ட் போறான் எல்லாம் செலக்ட் ஆகிறான் கலெக்டர் அவன் செய்த அந்த முயற்சிகள் எல்லாம் செயல் வகையால் அவனுக்கு விதிக்கப்பட்ட அந்த கலெக்டர் பதவி என்பதை பெற்று தருகின்றன அந்த முயற்சியாக செயலை செய்யும் போது நான் முயல்கின்றேன் நான் நன்கு வழிக்கின்றேன் என்று கண் செயலாக நினைக்கும் போது அந்த கருத்து இருக்க அந்த கருத்து மேற்கொண்டு அவனுக்கு தெரிவித்திருக்கு அது நல்ல பிறவியா தான் இருக்கும் அதே மாதிரி முயற்சியை திரும்ப செஞ்சு உயர் அதை விட நல்ல உயரமான பிறவியா இருக்கும் ஆனா முத்திக்கு அது வழிவகுக்காது அதே செயலை தான் செய்வதாக நினைக்காமல் விதிப்பயனை நோக்கி என்னை பெருமான் செலுத்தி இருக்கிறார் சேர்த்துக்கார் மணி மாணிக்கவாசர் அப்படிதான் நினைச்சார் அவருக்கு கிடைத்த அமைச்ச பதவி எப்படி நினைச்சார் பெருமான் விதித்த விதியை அடியேன் அடையுமாறு செலுத்தினார் அடியே சென்று அடைஞ்சிருக்கின்றேன் அந்த பெருமான் குருவாக வந்து எனக்கு எப்போ ஞானத்தை அருள்வாரோ என்று அப்படி நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆகவே நாம செய்கின்ற முயற்சி தான் ஆகாமிய வினை ஆனா அது எப்போ ஆகாமிய வினையாகும் செயல் வகையால் பிராரத்த அனுபவத்தை தரும் ஊழினை அனுபவத்தை கருத்து வகையால் நான் செய்தேன் என்று கருதுகின்ற அந்த கருத்து வகையால் ஆகாமிக்கு முக்கியமானது இதை வந்து நீங்க மேலைக்கு வித்துமாகி மேலைக்கு வித்துமாகி அப்படின்னு சித்தியாக ஒரு பாட்டு இருக்கு ரெண்டாம் சித்திரம் ரெண்டாம் அதிகாரம் ஈஸியா நீங்க எடுக்கலாம் ரெண்டாம் சித்திரம் ரெண்டாம் அதிகாரம் மேலைக்கு வித்துமாகி அந்த பாட்டுக்கு சிவஞான சுவாமிகளுடைய பாட்டு இந்த கருத்து அப்படியே இருக்கும் நான் செய்கின்ற முயற்சி செயல் வகையால் பிராரத்தத்தையும் கருத்து வகையால் ஆதாமியத்தையும் விளைவிக்கும் அற்புதமாக இருப்பார் மேலைக்கு ரெண்டு மாடி அது ஸ்ரீராம சுவாமிகள் உரையின்னு போட்டுக்கோங்க சித்தியா சரி இப்போ அந்த வினைகளுடைய விசேடத்தன்மை என்ன அப்படின்னு சொன்னா இந்த வினைகளுடைய விசேடத்தன்மை என்ன ஒரு வினை புண்ணியமா அல்லது பாவமா என்று முடிவு செய்பவர் சிவபெருமா அதுவும் பசு புண்ணியமா சிவ புண்ணியமா என்று முடிவு செய்வதும் அவர்தான் தான் இன்ன வினைக்கு இன்ன பலன் என்று முடிவு செய்வதும் அவர்தான் இல்லையா அப்படி வினைப்பலன்களையே தருபவர் வினைகளை செய்வதற்கு ஏற்ப பிறவியிலே ஆன்மாக்களை கொண்டு வந்து அவர் தான் வைக்கிறார் இயல்பாகவா ஆன்மாக்களாக நாமெல்லாம் பிறவியில் இருக்கிறோம் நம்மளுடைய பழைய நிலை என்ன கேவல நிலை ஆணவ மறைப்பால் மறைப்புண்டு அறியாமையில் மூழ்கி கிடந்தோ கேவல நிலையிலே இருந்தோ நம்ம கலாதி தத்துவங்களாக மலமறைப்பை நீக்கி இந்த பிறவியில வாழ்ந்து வினைகளை எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை யார் கொடுத்திருக்கிறார் பெருமான் தான் ஆகவே ஒரு நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் பொதுவா நல்வினை அடுத்தவங்களுக்கு நன்மை வைக்குமானால் நல்வினை அடுத்தவங்களுக்கு தீமை வைக்குமானால் தீவினை அது பொது விதி ஆனால் சிவபெருமான் திருவடி மீது அன்பு வைத்து செய்யப்படுகின்ற ஒரு வினை சிவபெருமான் திருவடி மீது அன்பு வைத்து செய்யப்படுகின்ற ஒரு செயல் சிவபெருமான் திருவடி மீது அன்பு வைத்து அவர் திருவ அன்புனா எப்படி அப்படி இப்படி இல்லை அந்த திருவடிக்கு தன்னையே அர்ப்பணித்து சிவபெருமான் திருவடிக்கு தன்னை அர்ப்பணித்து செய்யப்படுகின்ற ஒரு செயல் அது உலகத்தால் பார்வைக்கு தீய செயலாக இருந்தாலும் அது பெரும் புண்ணியமே ஆகும் பெரும் சிவபுண்ணியம் தான் அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும் இது சித்தியார் சொல்கிறார் அடிக்கு அன்பர் சிவபெருமான் திருவடியிலே அன்பு பூண்டவர் இங்கால பேரன்பு பூண்டவர் ஒருவர் இருக்கிறார் அவர் செய்கின்ற ஒரு செயல் எப்படி தெரியுது உலகத்தார் பார்வைக்கு அழியோ பெரிய பாவமாக எப்படியா செஞ்சுட்டா அப்படின்னு ஆனா ஒரு பெயர் ஒரு வினையை இது புண்ணியமா பாவமான தீர்மானிப்பவர் யாரு அதான் முதலே சொன்னேன் சிவபெருமான் சிவபெருமானதை எப்படி தீர்மானிப்பார் சிவபூமியவன் தீர்மானிப்பார் ஏன்னா மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணுங்கிற நோக்கத்தை வச்சு அந்த அன்பர் அந்த செயலை செய்யல அவர் யாருக்கு யாரை தண்டிக்கிறாரோ அவர் பெரிய சிவ குற்றத்தை செய்தவராக இருப்பார் ஆக அந்த ஆன்மா மறுமையில் போய் ரொம்ப துன்பப்படக்கூடாது என்பதற்காக இம்மையிலேயே அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டார் அவர் கூட கொடுக்கல அவர் சுவாமி தான் நினைக்கிறார் அவர் கருவியா கொண்டு சுவாமி தான் வந்து தண்டையை கொடுக்கிறார் விசார சன்மர் சந்தேச அவர் தந்தையின் தானே அணிந்தவர் இதை கேட்ட ஆகா தந்தையின் தாளையை அறிந்திருக்காரே அதுவும் அவர் வேதியர் திருவாசகம் சொல்லு தாலை வேதியர் என்றுதான் சொல்லிட்டு தந்தையின் தாளையை அறிந்துவிட்டார் செய்யும் தாளை மட்டுமா அறிந்தார் திரவித்தாலேயே அறிந்து விட்டார் அதன் மூலம் தந்தையின் தாளை அறிந்து பிறவித்தாலையும் அறிந்து விட்டார் பிறவியின் வேறையும் அறிந்து விட்டார் பிறவியில் ஆனால் என்னதான் சொன்னாலும் வெளித்தோற்றத்திற்கு இச்செயல் ஒருவர் காலை வெட்டுதல் என்றால் எவ்வளவு உண்மையான செயல் என்றுதான் தோன்றும் அதுவும் பெற்ற தந்தை அவங்க அப்பா இருக்கிறது என்றுதான் பொதுவான உலகத்தால் நினைப்பார்கள் ஆனால் அங்கு சந்தேக நாயனார் சிவபூஜையை தம் உடல் பொருள் ஆவி மூன்றையும் அர்ப்பணித்து செய்து வந்தார் சிவபூஜை ஒரு ஆன்மாவுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நன்மை கொடுப்பது அல்ல அது உலகத்துக்கே நன்மை கொடுப்பது ஒரு மரமானது நல்லா செழித்து வளர வளர வேண்டும் என்றால் அதன் வேருக்கு நீர் ஊற்ற வேண்டும் உலகம் நல்ல சூட்சமா செழிப்பா இருக்கணும்னா உலகத்துக்கே வேற இருக்கின்ற சிவபெருமானுக்கு பூஜை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சிவபெருமான வேண்டும் புண்ணிய பாவங்களை எல்லாம் அறிந்து அதற்கு பலன்களை ஊட்டி நம்மளை படிப்படியாக வளர்க்கக்கூடியவர் புண்ணியம் செய்கிறேன் நான் செய்கிறேன் செய்கிற தானம் ஏன்னா அதை கேட்க வேண்டிய தெய்வ சித்தாந்தத்தை கேட்க வேண்டியது நான் செய்கிறேன் நாலு பேர் புண்ணியம் செஞ்சா போதுமே எதுக்கு இறைவனை வணங்கணும் அது சொல்றீங்க சொல்றாங்க ஆனா இறைவன் தான் தன்னை வழிபட்டாலும் சரி வழிபட்டாலும் சரி நல்வினை செய்தால் இன்பத்தை கொடுத்துக்கலாம் தான் அந்த மாதிரி ஒரு பெருந்தடையா அப்படிப்பட்ட வினை செய்வதற்கு வாய்ப்பு வழங்கி வினை போதையே ஊட்டக்கூடிய அந்த சிவபெருமானை எதிர்த்து கொண்டு அவரை வெறுத்து கொண்டு அவரை இழிவுபடுத்திக் கொண்டு ஒரு செயலை செய்தால் அந்த செயல் எவ்வளவுதான் சிறந்த அறமாக உலகத்தாருக்கு போன்றாலும் அது பெரிய பாவமே ஆகும் அதுக்கு தர்ஷன் செய்த யாகம் யாகம்னா சும்மா இல்லை யாகம்னா ஏதோ நெருப்பை வளர்ப்பார்கள் அப்படின்னு நினைப்போம் யாகம்னா எல்லாருக்கும் தானங்கள் செய்யணும் பெரிய அளவுல தானங்கள் செய்யணும் அப்பதான் அது யாகம் அதனால பலரும் பெரும் பலன் அடைவார்கள் அந்த தானங்களை பெரு அதெல்லாம் அவன் செய்யலாம் வேதத்தில் விதிக்கப்பட்ட மிகப்பெரிய புண்ணியம் வேதி அப்படி இல்லைன்னா ஞான சம்பந்தருக்கு அதிகம் பாடி உலவாக்கடி பெற்று இதை வைத்து வேள்வி செய்கிறது கொடுப்பாரா உலகத்துக்கு அது அவசியமா போய் தான் செய்கிறார் நினைத்து பார்க்கணும் நம்ம திருவாரூர் தான் இதை போன்ற முக்கியமாக அப்படின்னு தந்தையாக சொல்லியிருக்கான் எதுக்கு இவ்வளவு பொருள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அது அவசியம் என்று உணர்ந்தீர்கள் அப்ப வேறு சிறந்த புண்ணியம் தான் அதனால உலகமே செழிப்படை ஆனா அப்படிப்பட்ட வேள்வியை செய்கின்ற தர்ஷன் அந்த வேள்வியிலே சிவபெருமானுக்குரிய அபிபாகத்தை வழங்காமல் வந்தவர்கள் மட்டுமன்றி சிவபெருமான் நிந்தை செய்து நிந்தை செய்தவர்கள் மட்டுமன்றி அவ்வாறு செய்யக்கூடாது என்று தடுத்து அறிவுறுத்திய ததீசி முனிவர் போன்ற சான்றோர்களையும் அவமதித்து கடவுளையும் கடவுள் எதிர்த்து பேசி மிகப்பெரிய வாழ்க்கை செய்வோம் ஆக பல செய்த வேலையை புண்ணியமா முயன்றிருக்கலாம் ஆனால் சிவபெருமானை நிதித்ததால் உலகத்தோர் வாழ்வில் ஏற்பாடு எவ்வளவு புண்ணியமாக தோன்றினால் பாவமாகிவிட்டது சந்தேசத்தையும் நம்முடைய தந்தையை தாயாய் தாழையே விட்டுவிட்டாரையான உலகத்தார் பாவைக்கு பாவமாக தெரிந்தாலும் அவர் செய்த சிவ பூசையிலே அந்த அபிஷேகம் செய்யும் போது செயல் எத்தனை கொடும் செயல் அந்த இடத்தில் அவர் ஒரு குச்சியை தான் அது சிவபெருமான் திருவுள்ளத்தால் அப்படி மறுபடி அவரால் தண்டிக்கப்பட்டால் அவர் நல்ல கல்வெட்டார் பெரிய புராணம் அந்த அப்புறம் சிவா அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் உண்மையிறது பாவம் இல்ல பாவம் போல் தோன்றுவதும் அப்படின்னு அர்த்தம் அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும் சிவ புண்ணியமாகும் பரநடிக்கு அன்பில்லாதா புண்ணியம் பாவமாகும் இது தர்ஷன் அன்பர் செய்கின்ற பாவமும் புண்ணியமாகும் எடுத்துக்காட்டு சந்தேசனாயினார் சிவநிந்தை செய்வோருடைய புண்ணியம் ஆயிரும் பாவமாயிரும் அதுக்கு எடுத்துக்காடு தர்ஷன் அதற்கு சொல்றாரு அடுத்த அடியில வரமுடை தக்கன் செய்த மாதேவி திமையாகி நரவில் பாலன் செய்த பாதகம் நன்மையாகிட்டேன் தர்ஷன் எப்படிப்பட்டவன் வரமுடையவன் சிவபெருமான பெரிய பெரிய வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்க்கத்தில் உள்ளவன் பிரம்மகுமாரன் ஆனா சந்தேகத்தில் எப்படிப்பட்டவர் மனித வர்க்கத்தை சேர்ந்தவர் தேவ வர்க்கத்தை சேர்ந்தவர் அல்ல கண்டித்த மனித வர்க்கத்தை சேர்ந்தவர் என்றார் அதிலே யாரு பாலன் சிறுவனாக இருப்பவர் அவர் செயல் போல தோன்றுகின்றது ஆனால் அவர் அரணடிக்கு அனுபவித்தார் அந்த செயலை செய்யும் போது முழுக்க முழுக்க திருவடிக்கு தம்மை அர்ப்பணித்து செய்தார் அது என்ன ஆயிட்டது சிவபுண்ணியமாக விட்டது இவன் தேவவர்க்கம் பிரம்ம குமாரன் இவன் பல வரங்களை பெற்றவன் செய்வதும் மிகப்பெரிய வேள்வி ஆனாலும் அரணடிக்கு அனுபவிக்கவில்லை அனுபவிக்கவில்லைன்னா படித்தல் அனுபவிக்காதது மட்டுமல்ல பெருப்பு வைத்து படித்தல் அப்படி புரிஞ்சுக்கணும் பலனடிக்கு அன்பிலாதவர்னா சிவனடிக்கு அன்பிலாதவர்கள் மட்டுமல்ல அன்பின்றி பழித்தல் இப்போ சிவபெருமானோட பெருமையை தெரியாது சிவபெருமானதான் நினைக்காம பல பல நன்மைகள் செய்யலாம் அதாவது அவமாயமா ஆகாது வேப்பு வேற்று சமய சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பல புண்ணியங்கள் செய்யலாம் அவர்கள் சிவபெருமான வழிபடல அவர்கள் வேற தெய்வத்தை வழிபட்டார்கள் அதனால அவர்களுடைய செயல் எல்லாம் பாவமாச்சுன்னா அப்படி சொல்லல பகனடிக்கு அன்பின் ஆதாரம்னா அன்பின்றி வெறுப்பு உடையவர்கள் அர்த்தம் சிவபெருமானை நிந்தை செய்து புண்ணியங்களையே செய்தாலும் அவையெல்லாம் என்ன ஆயிரும் பாவம் ஆயிரும் ஏன் புண்ணியம் பாவம் எல்லாத்துக்கும் பணம் கொடுப்போம் சிவபெருமான் அந்த எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பா பிறவியை தந்தவரே அவர் தான் ஆகவே ஒரு விசேடத்தன்மை இதை கொள்ள வேண்டும் ஆகவே சிவன் இல்லை என்பது நாம ஒருபோதும் செய்யக்கூடாது சிவன் சொல்கின்றார் போதுமான நிதிஷ்ட அவர்களே ஆகிடும் அவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு குறைவுதான் இருக்கு நம்ம நிதித்து அவருக்கா குறை வந்ததும் அறியாமல் இருக்கிறார் சாத்திர கோத்திர புராணங்களை அறியாததால் தான் இப்படிதான் கருத்து வருது அவர் நிந்திச்சுட்டா என்ன அவருக்கு குறைஞ்சு பேருங்கிற கருத்து இருக்க சாத்திர கோத்திரங்களை அறிய அவரை வணங்கினா மட்டும் அவருக்கு நிறைய போகுது ஆனா வணங்கினா நமக்கு புண்ணியம் உண்டு அதை மறக்க முடியுமா நாம எவ்வளவுதான் வணங்கினாலும் அதனால சிவபெருமானுக்கு ஒரு ஏற்றமா வந்துவிட போகிறது அவரை வழிபடுவதனால் யாருக்கு நன்மை நமக்குதான் நன்மை அவருக்கு ஒண்ணும் இல்லை அது மாதிரி அவரை நிந்தை பண்ணுவதனாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை நிந்தை பண்ணுகின்ற நமக்கு தான் அது தாழ்வு வழிபடுதல் ஒத்துக்கிறோம்ல வழிபடுவதனால அவருக்கு ஏற்றம் இல்லை நமக்கு தான் அது பலன்களை ஒத்துக்கிறோம்ல அதே நியாயம் தானே இருக்கும் அதே ராசிக்கான இருக்கும் என்ன பண்ணாலும் அவருக்கு இல்லை அவருக்கு எதுவும் ஒன்று எந்த சாதனமும் தொழிலுடைய வழிபட்டுவதால வழிபடுவதால எனக்கு எப்படி புண்ணியமோ அது மாதிரி நிச்சய பண்ணதுனால எனக்கு தான் ஏதோ ஒரு நல்ல காலத்துக்காக நிச்சயம் பண்ணினேன் அதுக்காக நிச்சயம் பண்ணேன் இதுக்காக நிச்சயம் பண்ணேன் எதுவும் பண்ணவே சுந்தரமூர் சுவாமிகள் வன்கொண்டராக இருந்தார் என்றால் அது உள்ளத்தால் அன்பு வைத்து வாக்கினால் மட்டும் அப்படி பாடுதல் அந்த உள்ளத்தை பெருமான் அறிவார் தம்மை வன் வன்கொண்டர் என்று அவர் உருவாக்கிக் கொள்ளவில்லை பண்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் திருநாவுக்கு பதிவம் திருநாபுரமும் பக்கத்துல வன்கொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் வண்டொண்டனாக இரு அவர் தந்த வாழ்வு தம்பிரான் புலனாக இரு அவர் தந்த வாழ்வு தாமாவே எடுத்துக்கொள்ளவில்லை எத்தனை வாழ்வு தந்தாலும் அவர் திருவடிக்கு அஞ்சு நாள் இருந்தார் அஞ்சு நாளுக்கு அரண் ஆதி அரண் கேட்டீங்கன்னா அந்த பாட்டு அஞ்சு நாளுக்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன் இந்த அம்சாட்டுல பாடுறார் பயபக்தி இல்லாதவர் அவரே வந்தோன்றா சிவபெருமான் வந்தோன்ற ஒரு வேட்பை தந்து இப்படி வித்தானே உலகி பாடுகன்னு சொன்னதனால அந்த வழியில சோழமை நேரில் அவர் சென்று பாடினார் தாமாக கண்முனை போல் எடுத்துக்கொள்ளவில்லை அவருடைய தேவாரத்திலிருந்தே அடியன் சான்றுகள் காட்டி சரி சுவாமிக்கு அப்படி உரிமையா இருக்கிறாரு அடியார்கள்ட்ட திறன்மிந்த நாயனார் இவர் அடியாருக்கு புறம்பு என்றார் அவர் எப்படி புறம்பு சொல்லலாம்னு வாதாடினாரா இல்லையே அவர் திருவடிக்கு பணிந்தார் அப்புறம் இவர் சிவபெருமானை கூறிட்டார் என்று சொல்லி வருத்தப்பட்டு யாரு எந்த நாயனா ஏகோன் கலிக்காம இவரோடு பேசவே மாட்டேன் எந்த தொடர்பும் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இவருடைய நட்பே வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்தார் இருந்தார் போறார் சுவாமி எனக்கு கொடுத்த பேரு இவர் கூடிய நான் என்ன செய்வேன் என்ன நினைத்தார் உலகில் அப்படின்னு இப்பதான் வழக்கம் அவரா பேசுறீங்க நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு போய் இருக்காரு தேர்வோன் நாயனுடைய நட்பை விடுவதாக அவர் மீண்டும் மீண்டும் அவரிடம் சென்று பணிந்து பணிந்து இவர் அப்படி மீறி வந்துவிட்டால் நான் உயிர் வாழ மாட்டேன் பெருமான உணர்த்துவதற்காக அவருக்கு வயிற்று வழியெல்லாம் கொடுத்தார் அதை நம்பி அவர்களெல்லாம் தீர்ப்பாளர்களாக சொன்னார் அப்படி தீர்க்கணும்னா உயிர் வாழ வேண்டாம் அவரு தம்மை தாமே புத்தி மாய்த்துக் கொண்டார் அது தெரிந்து அங்க போய் இவரும் தம்மை மாய்த்துக் கொள்ள முற்படுகின்றார் அடியாங்கிறது எப்படி ஒரு பக்தி வாரு ஆகையினால நம்பி அவருடைய உள்ளத்தை நாம அந்த தேவாலயத்தை நன்கு மீண்டும் மீண்டும் படிப்பதன் மூலமும் பெரிய வரலாற்றை மீண்டும் மீண்டும் படிப்பதன் மூலம் வந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நல்வினை தீவினை குறித்தும் அவற்றுக்கெல்லாம் மேலான சிவபுண்ணியங்கள் குறித்தும் எவரை சிந்தித்தோம் இந்த சிந்தனைக்கு நம்ம எல்லாம் கூட்டுவித்த சிறுவர்களையும் குருவர்களையும் திருவாவூரை ஆயிரத்தி மதுரை சொந்த கோவிலையும் நன்றியோடு போட்டு வழங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன்